اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الف لام میم ذالک الكتاب لا ریب فیہ بفی للمتقین وقال النبی علیہ والسلام انما الاعمال بالنیات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய லால்பேட்டை நாதிரதரத்தும் என்னுடைய ஆசிரிய பெருந்தகையுமான உஸ்தாத் அவர்களே இச்சிறப்பு மிகு விழாவின் தலைமையேற்றிருக்கும் மதிப்பிற்குரிய ஹாஜி அப்துல் ரசாக் சாஹிப் அவர்களே மற்றும் இங்கே நேற்று முதல் சீரிய பல நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்து இதை சிறப்பாக்கிக் கொண்டிருக்கும் பெருந்தகைகளே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்நிகழ்ச்சியினுடைய பல அம்சங்களை நீங்கள் கண்டு கேட்டு அதனுடைய பலன்களை அடைந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் இறுதியான நிலையிலே ஏதோ சில வார்த்தைகள் சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் அதற்கிணங்க சில விஷயங்களை சொல்லி இன்ஷா அல்லா ஆரம்பித்ததிலிருந்து ஒரு மணி நேரம் என்றால் அந்த நேரத்திற்குள்ளாகவே முடிப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இது திருக்குரான் மாநாடு நான் இதை நடத்துபவர்களை பற்றி என்னுடைய உள்ளத்திலே மிக அதிகம் துவா செய்து கொண்டே இருக்கிறேன் நீங்களும் துவா செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இதிலே பங்கெடுத்துக் கொண்ட அனைவரும் துவா செய்கிறார்கள் இந்த துவாவை அல்லாஹு தாலா கபூலாக்க வேண்டும் இந்த திருக்குரான் மாநாட்டிலே நாம் சிந்தனைக்கு திருக்குறானையே எடுத்துக்கொள்ள கொள்ளுகிறேன் அதிலும் திருக்குறானுடைய ஆரம்ப வசனத்தையே எடுத்துக்கொள்ள கொள்ளுகிறேன் திருக்குறான் முஸ்லிம்களுக்கு இறங்கியது அல்ல திருக்குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறங்கியது அல்ல குரானிலே பல இடங்களில் அல்லாஹு யா நாஸ் என்று கூப்பிடுகிறான் மனிதர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் மனிதர்களாக இருந்தால் சரி எந்த காலத்திலே வாழுகிறவர்களாக இருந்தாலும் எந்த பிரதேசத்திலே வாழுகிறவர்களாக இருந்தாலும் எந்த தேசத்திலே வாழுகிறவர்களாக இருந்தாலும் எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் எந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உடையவர்களாக இருந்தாலும் நீங்கள் யாரோ நீங்கள் எவரோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீங்கள் மனிதர்களா இல்லையா நீங்கள் அமெரிக்கர்கள் அதை பற்றியும் அதை பற்றி இங்கே பேசவில்லை நீங்கள் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் அதை பற்றியும் இங்கே பேசவில்லை நீங்கள் இந்தியர்களா இத்தாலியர்களா அதை பற்றியும் பிரச்சனை இல்லை நீங்கள் மனிதர்கள் தானே யாயுகன் நாஸ் மனிதர்களே இன்றும் இதைத்தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறங்கியதல்ல ஈமான் கொண்டதற்கு பிறகுள்ள கடமைகளை யா ஆமனு என்று அல்லாஹுத்தால அழைத்து சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே அது ஈமான் கொண்டதற்கு பிறகுள்ள கடமைகள் அதற்கு முன்னாலேயே மனிதர்களை அழைத்து அல்லாஹுத்தால எத்தனையோ விஷயங்களை சொல்லுகிறான் இந்த மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களை படைத்த இறைவன் சகோதரர்களை இறைவன் இருக்கிறானா இல்லையா இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்வி கேட்பது இருக்கிறதே உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இருக்கிறார்களா இல்லையா என்று நான் கேட்கிறேன் இதற்கென்ன பதில் யாராவது இறைவன் இருக்கிறானா என்று கேட்டால் நான் கேட்கிறேன் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் என்ன வரும் இது ஒரு பைத்தியக்கார பைத்தியக்காரத்தனமான கேள்வி என்றுதான் சொல்லுவார்கள் இதே போல சகோதரர்களே சற்று சிந்தனை உள்ளவர்கள் ஏதோ சில காரணத்தினாலே சிலர் நாத்திகர்களாக ஆகியிருக்கலாம் அது காலத்தினுடைய கோளாறு அதாவது அதை திருத்துவதற்காக அதாவது மதத்தினுடைய பெயராலே நடக்கக்கூடிய அடாவணி அடாவடித்தனங்களை அடக்குவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முறையாக இருக்கலாம் தவிர உண்மையான நாத்திகர்கள் அல்ல அவர்கள் என்றும் நான் சொல்லுகிறேன் உண்மையான ஆக்குகிறவர் யாருமே இல்லை ஏதோ சில நேரத்திலே தன்னை எதிர்க்கக்கூடிய சக்திக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா அதற்காக வேண்டி ஒரு பதிலாக இறைவன் இல்லை என்று யாராவது சொல்லி என்று விட இல்லை என்று சொன்னால் இறைவன் இருக்கிறார் என்பது இந்த உலகத்தினுடைய இயக்கம் அதை எடுத்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறது அந்த இறைவன் நம்மை அழைத்துக் கூறுகிறான் முதல் வாசகத்திலேயே அலிஸ்லாம் மீம் தாரிக்கல் கிதாபுலா ரைபபி முத்தகீன் அந்த இந்த வேதத்தை நான் இறக்கி இருக்கிறேன் உங்களுக்கு எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வேதம் மனிதர்களுக்கு இறக்கப்பட்டது ஒரே ஒரு விஷயத்தை இறைவன் குறிப்பிடுகிறான் இந்த வேதத்திலே எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த விஷயத்துக்கு யாருக்காவது மாறு இருந்தால் அவர்கள் வந்து பதில் சொல்லட்டும் உலகத்திற்கே சவால் என்றும் சவால் இனி என்றும் சவால் சகோதரர்களை எப்படியாவது உலகம் அமைதி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது முஸ்லிம்களாகிய நாமும் அதைத்தான் விரும்புகிறோம் இந்த உலகத்தினுடைய எந்த பதவியோ பட்டமோ இந்த உலகத்தினுடைய பொருளோ பொருள் ஆதாரமோ இதுவெல்லாம் நமக்கு அடிப்படையும் அல்ல இது நமக்கு தேவையும் இல்லை ஏதோ இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே கொஞ்சம் உண்ண உணவு தேவை இருக்க இடம் தேவை படுக்க பாய் தேவை இவ்வளவுதான் மனிதன் மறைத்ததற்கு பிறகு அது அவன் வரும்போது அங்கே ஒரு போர்டு பார்த்தேன் ஆறடி இடமும் உனக்கு சொந்தம் இல்லையே ஆறடி இடமும் உனக்கு சொந்தம் இல்லையே சமீபத்திலே ஏதோ ஒரு பத்திரிகையிலே பார்த்த ஞாபகம் நார்வே என்று நினைக்கிறேன் நார்வேயிலே மனிதர்கள் இறந்து விட்டால் அந்த உடல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாகி விடுகிறதாம் இறந்து போகிற உடல் அரசாங்கத்திற்கு சொந்தம் என்று நார்வேயினுடைய சட்டம் அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது நம்மை பொறுத்தவரை நம்முடைய உடலும் கூட அது மசிதுக்குத்தான் சொந்தமாகி விடுகிறது எனவேதான் அந்த உடலை அந்த சந்தூக் என்று சொல்லுவார்கள் அல்லது சந்தாக் என்று சொல்லுவார்கள் ஏதோ ஒன்று சொல்லுகிறார்கள் ஆக ஒரு பெட்டி மசிதிலே தானே வைத்திருக்கிறார்கள் அதை கொண்டு போய் மசிதுக்குத்தானே ஒப்படைத்து விடுகிறார்கள் யாராவது வீட்டிலே அடக்கிக் கொண்டார்களா யாராவது வீட்டிலே வைத்துக் கொண்டார்களா இவர்கள் சேர்ந்து தங்களுடைய பெட்டியிலே கூட வைத்துக் கொண்டு போகவில்லை ஏன் நம்முடைய வீட்டில் இருபத்தைந்து பேர் இருக்கிறோம் அப்படின்னு சில குடும்பம் இருக்கிறது இருபத்தைந்து பேர் முப்பது பேர் ஏன் ஒரு சந்தூக்கு பிறம்பிலே கேரளாவிலே ஆர்டர் கொடுத்து எப்படி பள்ளியிலே சந்தூக் வைத்திருக்கிறார்களோ அப்படி வீட்டிலே ஒரு சந்தூக் கொண்டு வந்து வைத்துக் கொண்டால் என்ன சகோதரர்களை செய்து வைத்துக் கொண்டால் என்ன வைத்துக் கொள்வார்களா யாராவது வீட்டுல வச்சாலே அதை பார்த்தாலே பயம் வந்துடும் இதை இங்க கொண்டு வராதே இது பள்ளிவாசல்லே இருக்கட்டும் சகோதரர்களே சந்தூக்கு பக்கத்தில் நின்று தொழுக கூட பயமா இருக்கும் ஒரு தடவை நாங்கள் சில பேர் ஒரு கொஞ்சம் பேர் பள்ளிக்கு போயிருந்தார்கள் அங்கே பள்ளியிலே இரவு தங்க வேண்டியது வந்துவிட்டது பள்ளியிலே இரவு தங்க வேண்டியது வந்துவிட்டது இரவு தங்கினால் அங்கே அந்த போன போயிருக்கிற நபர்களை தஹஜிது தொழுகைக்கே எழுப்பி விட்டு விடுகிறார்கள் தபிலி ஜமாத்தது அது தொழுகைக்கு எழுப்பி விடுகிறார்கள் நேரத்திலேயே எழுந்து தொழுங்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது கேளுங்கள் என்பதற்காக இவர் இப்படியே சில நாள் பார்த்தார் என்ன நம்ம தூக்கம் கெட்டு போகுதே என்று நினைத்து ஒரு நாள் இவர் இனி தகஜத்துக்கு எந்திரிச்சா நம்ம தூக்கம் கெட்டு போயிடும் எந்திரிக்காம என்ன செய்யறது என்று ஏதோ ஒரு ஐடியா செய்து தகஜத்து நேரத்தில் பார்த்தா ஆரே காணலை மற்ற கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் அவரை தேடி பார்த்தார்கள் ஆளே கிடைக்கவில்லை பஜிருடைய நேரமும் வந்து விட்டு ஆள் கிடைக்கவில்லை நன்றாக வெளிச்சமானதற்கு பிறகுதான் ஒருவர் வந்து சொன்னார் அவர் சந்தூக்குக்குள்ள படுத்திருக்கிறார் யாரும் அங்க போய் பார்க்கவே இல்லை ஏனென்றால் சந்தூக்கிற்குள்ளே உயிருள்ள மனிதன் போய் படுக்கவே மாட்டான் மையத்தை மட்டும் வைக்கலாம் எனவே உயிருள்ள மனிதர்கள் சந்தூக்கிற்கர்களே போகவே மாட்டார்கள் என்றால் அதை பார்த்தாலே பயம் அதற்குள்ளே படுக்க படுக்க யார் தயாராகுவார்கள் யார் அதற்கு எச்சரிப்பார்கள் நிச்சயமாக நடக்காது அது மசிதுக்கு சொந்தம் அதிலே வைத்து அந்த உடலை கொண்டு போய் மசிதையை ஒப்படைத்து விடுகிறார்கள் எனவே இந்த உலகத்திலே இருக்கிற காலம் கொஞ்ச காலம் அந்த காலத்திற்கு பிறகு நம்முடைய உடல் மசிதுக்கு ஒப்படைக்கப்பட்டுவிடும் அந்த மையவாடியிலே கொண்டு போய் வைக்கப்பட்டுவிடும் தாய்மார்கள் இருக்கிறீர்கள் நீங்களும் கேளுங்கள் இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை தாய்மார்களே சகோதரிகளே நிரந்தரமாக இருந்தவர்களும் இல்லை குரானை பற்றி சொல்ல சொல்ல ஆரம்பித்தேன் இடையிலே இது ஞாபகம் வந்துவிட்டது எத்தனையோ மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் மன்னாதி மன்னர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அரசூச்சியவர்கள் நாங்கள் தான் மன்னர்கள் என்று சொன்னவர்கள் அரண்மனைகள் என்ன அவர்களுடைய மாளிகைகள் என்ன அவர்களுடைய கூட கோபுரங்கள் என்ன அவர்கள் கட்டிய கோட்டைகள் என்ன செங்கோட்டைகள் என்ன அவர்கள் இருந்த இருப்பென்ன இன்றைக்கும் போய் பாருங்கள் டெல்லி மாநகரத்திலே செங்கோட்டையிலே இஸ்லாமியர்கள் எப்படி ஆட்சி செய்திருந்தார்கள் ஆனால் அவர்களே அநேகமான பேருடைய கவர் இருக்கிற இடம் தெரியவில்லை சகோதரர்களே உலகத்தை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் உலகத்தை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் இந்த உலகத்திலே நாம் இருக்க போவதில்லை இன்று வரை உலகத்திலே யாரும் இருக்கவே இல்லையே யாராவது ஒரு நபரை காட்டுங்கள் நாம் தான் சாதாரணமானவர்கள் நாம் தான் அறிவிலே குறைந்தவர்கள் இந்தியாவிலே இருப்பவர்கள் வறுமை கோட்டிலே இருக்கிறோம் அநேகமாக நாம் அறிவிலேயும் மற்றவர்களை விட மேல் நாட்டுக்காரர்களை விட அறிவிலே குறைந்தவர்களாக இருக்கிறோம் மேலை நாட்டவர்கள் அறிவிலே முதிர்ந்தவர்கள் விஞ்ஞானத்திலே வளர்ந்தவர்கள் சந்திர சந்திரனை எட்டி பிடித்தவர்கள் இனி செவ்வாய்க்கும் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கொஞ்சம் மரணமாகாமல் இருந்து காட்டுங்கள் நீங்கள் கொஞ்சம் மரணமாகாமல் இருந்து காட்டுங்கள் எல்லோருமே மரணமாகத்தானே செய்கிறார்கள் மரணம்தான் மனிதனை மனிதனாக வைத்திருக்கிறது இல்லை என்று சொன்னால் மரணமாகாத மனிதர்கள் தங்களை இறைவன் என்று சொல்லிவிடுவார்கள் மனிதனை மனிதனாக இந்த உலகத்திலே வைத்திருப்பதே மரணம் ஒன்றுதான் மனிதனை மனிதனாக ஜீவிக்க மனிதன் என்ற பெயரிலே வைத்திருப்பதே மரணம் ஒன்றுதான் எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது கொஞ்ச காலத்திற்கு இருக்கிறோம் இந்த காலத்திலே எப்படி வாழ வேண்டும் இந்த இந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கை நெறி எப்படி அமைய வேண்டும் என்பதை மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தொகுத்து கொடுப்பதுதான் திருக்குறான் திருக்குறான் என்பது பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதற்கு மட்டும் வழிகாட்டுவதில்லை திருக்குரான் ரமலானிலே நோன்பு வைப்பதற்கு மட்டும் வழிகாட்டவில்லை திருக்குரான் மக்காவிலே சென்று ஹஜ்ஜி செய்வதற்கு மட்டும் வழிகாட்டவில்லை திருக்குரான் ஏதோ சில மத சடங்குகளுக்கு மட்டும் வழிகாட்டவில்லை சகோதரர்களே மதத்தினுடைய சில சம்பிரதாயங்கள் இருக்கின்றன சில இபாதத்துகள் இருக்கின்றன சில வழக்க வழிபாடுகள் இருக்கின்றன அதில் வேறு எதுவும் கலக்காத வணக்க வழிபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக வணக்க வழிபாடுகளை செய்து மனிதன் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக் கொண்டு மனோபக்குவத்தை ஏற்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் உலகத்திலே வாழுகிற காலத்திலே அவன் எங்கே இருந்தாலும் சரி மனிதனாக வாழ வேண்டும் மிருகத்தினுடைய சுபாவத்தை எடுத்துவிட்டு அடுத்தவர்களிடத்திலிருந்து எதையாவது எதிர்பார்ப்பது இருக்கிறதே அடுத்தவர்களிடத்திலிருந்து அபகரிப்பது இருக்கிறதே அநீதி இருக்கிறதே நேர்மைக்கு மாறான காரியங்கள் இருக்கிறதே இவைகளை எல்லாம் அழித்தொழித்து விட்டு நீதியாக நேர்மையாக ஒழுங்காக பண்பாட்டுடனே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்கு பெயர்தான் குரானை தவிர குரான் வெறும் மார்க்கத்தினுடைய சில சடங்குகளுக்கு பெயர் அல்ல மனிதனுடைய எல்லா காரியங்களுக்கும் குரான் வழிகாட்டி இருக்கிறது அந்த குரானுக்கு விளக்கமாக வந்த முகமது சல்லா அலி செல்லம் எல்லா காரியங்களையும் செய்து காண்பித்திருக்கிறார்கள் அல்லது சொல்லிக் காண்பித்திருக்கிறார்கள் எந்த காரியத்தையும் செய்து காட்டாமல் விடவில்லை எல்லா காரியங்களுக்கும் குரான் வழி காண்பித்திருக்கிறது அப்படி காண்பித்திருக்கிற வழி முதலிலே அதை புரிந்து கொள்வோம் குரான் காண்பித்திருக்கிற வழி இருக்கிறதே சந்தேகத்திற்கிடமில்லாதது மற்ற வழிகளெல்லாம் எத்தனையோ வழி உலகத்திலே இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவைகளெல்லாம் யாருமே உறுதியாக சொல்ல முடியாது இது சந்தேகத்திற்கு இடமில்லாதது என்று உறுதியாக சொல்ல முடியாது சகோதரர்களே ஒரு காலத்திலே நாம் எல்லாம் பருத்தி துணி அணிந்து கொண்டிருந்தோம் பருத்தி துணி மல் என்று சொல்லுவோம் காரா என்று சொல்லுவோம் இப்படிப்பட்ட துணிகள் அணிந்து கொண்டிருந்தோம் அதற்கு பிறகு இப்படிப்பட்ட உயர்தரமான பாலிஸ்டர் என்றும் அதே போல இன்னும் பல வகையான துணிகள் வந்துவிட்டது அதை உடுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு மேலை நாடுகளிலே என்ன சொல்லப்படுகிறது மேலை நாடுகளிலே போய் பாருங்கள் அங்கே இந்த துணிகளுக்கு எந்தவித மரியாதையும் இல்லை பருத்து துணி தான் கேட்கிறார்கள் பருத்து துணி அணிவதுதான் உடலுக்கு நல்லது இந்த பாலிஸ்டர் துணி உடலை கெடுத்து விடுகிறது அதனால வியாதி வருகிறது என்று சொல்லுகிறார்கள் ஏன் இதற்கு முன்னாலே நீங்கள் தானே சொன்னீர்கள் இந்த பாலிஸ்டரை கண்டுபிடித்து இது மிக நல்லது என்று சொன்னீர்கள் இன்று இதனால வியாதி வருகிறது என்று சொல்லுகிறீர்கள் மேலை நாட்டிலே இந்த பாலிஸ்டர் துணியையோ அல்லது இது போன்ற துணிகளையோ மேலை நாட்டிலே பார்க்கவே முடியாது உபயோகிப்பவர்களை பார்த்தால் அவர்களை பழங்காலத்து காட்டு பிராண்டிகளாக நினைக்கிறார்கள் நீங்கள் அமெரிக்காவிற்கு சென்று பாருங்கள் அமெரிக்காவில் யாருமே பாலிஸ்டர் உபயோகிப்பவர்களை பார்க்க முடியாது எத்தனையோ விதத்திலே முன்னேறி இருக்கிறார்கள் ஆனால் சாதாரணமான துணியை உபயோகிக்கிறார்கள் அவர்கள் முன்னோடி முன்னேறி இருக்கிற விதம் இருக்கிறதே நியூயார்க்கிலிருந்து நியூ ஜெர்சிக்கு போகும்போது ஏறக்குறைய இரண்டரை மைல் நீளம் கடலுக்கடியிலே மிகப்பெரிய பாலம் கடலுக்கடியிலே பாலம் இங்கே கடலுக்கு மேலே ராமேஸ்வரத்திலே பாலம் கட்டி இருப்பதை பாம்பன் நாம் போய் பார்ப்போம் என்று பார்க்கிறோம் கடலுக்கு மேலே இருக்கிற பாலத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கே கடலுக்கு அடியே இரண்டு பாலங்கள் இரண்டு குகைகள் போன்று அதற்குள்ளே செல்லும் பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எந்த விதமான அசைவோ ஆட்டமோ எதுவுமே இல்லை அது போய் பார்த்தவர்களுக்கு தான் புரியும் இப்படியெல்லாம் முன்னேறிவிட்டவர்கள் இனி அங்கே போய்கொண்டிருக்கும் பொழுது நூத்தி பதினெட்டு மாடி அங்கே நியூ ஜெர்சி நியூ நியூயார்க்கிலே செல்கிறது நூத்தி பதினெட்டு மாடி பிறகு சான் பிரான்சிஸ்கோவுக்கு போனால் அங்கே நூத்தி முப்பத்தி எட்டு வரை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இங்கே நூத்தி பதினெட்டு மாடி தெரிகிறது ஒரு தடவை நாங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வருடத்திலே நம்முடைய சகோதரர் ஒருவர் கேட்டார் இங்கே நூத்தி பதினெட்டு மாடி இருக்கிறதானே அது எங்கே இருக்கிறது என்று அந்த சகோதரர் மிக நல்ல மனிதர் தீண்டார் அவர் இந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார் அதுக்கு என்னங்க அவசரம் சொர்க்கத்தில் போய் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் சோதரர்களை அல்லாஹால இந்த உலகத்திலேயே நூத்தி பதினெட்டு கட்ட மனிதனுக்கு சக்தி கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் தன்னுடைய சக்தியால் கட்டுவானேயானால் என்னென்ன கட்டுவான் தாய்மார்களே நுசலம் ரஹீம் வாருங்கள் சொர்க்கத்திற்கு வந்து பாருங்கள் அல்லாஹால என்னென்ன வைத்திருக்கிறான் துராபுகா மிஸ்குன் சொர்க்கத்தினுடைய மண் இருக்கிறதே கஸ்தூரியாக இருக்கும் தாய்மார்களே சோதரிகளே அங்கே இருக்கிற கிடக்கிற கற்கள் இருக்கிறதே மாணிக்கமாக இருக்கும் மரகதமாக இருக்கும் கோமேரகமாக இருக்கும் தாய்மார்களே சகோதரர்களே இந்த உலகம் என்ன வெறும் மண்ணால் ஆனது இந்த செங்கல்லினால் சோ வீடு கட்டுவதற்கே நாம் வயதெல்லாம் செலவு செய்திருக்கிறோம் வெறும் செங்கல்லினாலே வெறும் சிமெண்டினாலே வீடு கட்டுவதற்கு அதற்கும் கூட விலை உயர்ந்து கொண்டே போகிறது எங்கு போய் நிற்குமோ தெரியவில்லை இதனால வீடு கட்டுவதற்கு காலமெல்லாம் சம்பாதித்து கடைசி காலத்தில் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நண்பர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகத்திலே அல்லாஹ் குரானை நமக்கு வழியாக தந்திருக்கிறான் இதன் பிரகாரம் நடப்போமையானால் சொர்க்கத்திலே அவன் நமக்கு சேர்த்து வைத்திருக்கிறான் ஆக ஒரு காலத்திலே சொன்னார்கள் பாலிஸ்டர் நல்லது என்று இங்கு பாலிஸ்டர் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இதே போல எத்தனை வஸ்துக்கள் நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் இதை நல்லது என்று சொல்லுகிறார்கள் பிறகு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் சாதாரணமாக பார்த்திருக்கலாம் உங்களுடைய ஊரிலே அநேகமானவர்கள் மலேசியாவிலே சிங்கப்பூரிலே இருப்பவர்கள் அங்கே முன் சீட்டை உட்காரும் பொழுது அந்த பெல்ட் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் முன் சீட்டை உட்கார்ந்தால் கட்டாயமாக பெல்ட் போட்டுக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இங்கே போலீஸ் பிடித்துக் கொள்வார்கள் ஏன் காரணம் என்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டால் தலை போய் இடிக்காமல் நெத்தி நெஞ்சு போய் முன்னாலே இடிக்காமல் இருப்பதற்காக மரணத்தை விட்டு பாதுகாப்பதற்காக பெல்ட் கட்டாயமாக போட்டுக் கொள்ள வேண்டும் போடாவிட்டால் போலீஸ் பிடித்துக் கொள்ளும் முன் சீட்டில் உட்காருவர்கள் பெல்ட் போடுவது கட்டாயம் என்று சொன்னார்கள் போட்டுக்கொண்டோம் மறுபடி ஒரு தடவை சில ஒரு சில வருடங்களுக்கு பிறகு போகும்போது முன் சீட்டில் உட்கார்ந்த உடனே பெல்ட் போட போனால் அப்பொழுது அந்த காரனுடைய உரிமையாளர் ஓட்டி கொண்டு வந்தவர் சொன்னார் இல்லை மௌலானா போட வேண்டியது அவசியம் இல்லை விட்டு விடுங்கள் என்று சொன்னார் என்னங்க போன வருஷம் வந்திருக்கும் போது கட்டாயம் போடணும் இல்லாட்டா போலீஸ் சார்ஜ் பண்ணணும்னு சொன்னீங்க இப்ப என்ன அவசியம் இல்லாம போச்சு சொன்னாங்க அந்த பெல்ட் போட்டதுனால ரொம்ப பேர் ஆக்சிடென்ட் ஆகி வெளியே தப்பிக்க முடியாம அதுல மாட்டிக்கிட்டாங்க சேர்த்து போயிட்டாங்க பெல்ட் போட்டது மரணம் ஆகாமல் இருப்பதற்காக செத்து போகாமல் இருப்பதற்காக ஆனால் பெல்ட் போட்டதனாலே செத்து போவார்கள் என்பது செத்து போன பிறகுதான் இவர்களுக்கு தெரிந்தே இருக்கிறது மனிதர்களுடைய எல்லா காரியமே சந்தேகத்திற்குரியது அல்லாஹ் சொல்லுகிற அத்தனை காரியமும் அதிலே எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாத சோதர்களே எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லை டாக்டர் மருந்து கொடுக்கிறார் எந்த டாக்டரையும் குறை சொல்வது நோக்கமல்ல டாக்டருடைய கொள்கையே மருத்துவத்துடைய கொள்கையே அதுதான் மருந்து கொடுத்து விட்டு சொல்லுவார் இரண்டு நாள் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுவார் இரண்டு நாளிலே உங்களுடைய இந்த வியாதி நிச்சயமாக குணமாகிவிடும் இதிலே சந்தேகம் இல்லை என்று சொன்ன டாக்டர் பிறக்கவில்லை இனி பிறக்கப் போவதும் இல்லை நான் சொல்லுவது சரியில்லை என்றால் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த மருந்தை கொடுத்துவிட்டு இந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு நிச்சயமாக குணம் கிடைத்துவிடும் என்று சொன்ன மருத்துவர் இன்றும் பிறக்கவில்லை இனி என்றும் பிறக்கப் போவதில்லை ஏனென்றால் அந்த மருத்துவம் இருக்கிறது அது சந்தேகத்துக்கிடம் உள்ளதை தவிர லாரை பகி என்று குரானுடைய இல்முக்கு அல்லா சொல்லுகிறான் குரானிலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அல்லா சொல்லுகிறான் எந்தவித சந்தேகம் இல்லை என்று அப்படி யாருமே சொல்ல முடியாது அது குணம் அளித்தாலும் அளிக்கலாம் இல்லாமல் போனாலும் போகலாம் எத்தனையோ தடவையிலே பார்த்திருக்கிறோம் மருந்து சாப்பிட்டதற்கு பிறகு டாக்டர் இப்படி பேஷண்ட் வருகிறார் டாக்டர் மருந்து சாப்பிட்டேன் ஜுரம் அதிகமாகி விட்டது ஜுரம் குறைவதற்கு மருந்து கொடுத்தார் ஜுரம் அதிக உயிர் பிழைப்பதற்கு மருந்து கொடுத்தார் அவர் மரணமாகிவிட்டார் எந்த டாக்டரையும் யாரும் கோபித்துக் கொள்வதில்லை என்ன டாக்டர் இவ்வளவு ரூபா செலவு செய்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தோம் இவர் மௌத்தாகி விட்டாரே இவர் இறந்து விட்டாரே எனவே நீங்கள் அந்த காசை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதில்லை மாறாக அந்த ஆஸ்பத்திரியில் சொல்வார்கள் எல்லா பீஸும் கட்டிவிட்டு பிறகு உங்களுடைய ஜனாதாவை தூக்கி கொண்டு போகுங்கள் பீஸ் கட்டிய பிறகுதான் அந்த உடலையை எடுத்துச் செல்ல முடியும் எந்த டாக்டரும் சொல்ல இதே போல உலகத்தினுடைய எந்த துறை நான் நீட்டிக் கொண்டு செல்ல விரும்பவில்லை இந்த விஷயத்தை எந்த துறையில் இருப்பவர்களானாலும் சரி எந்த துறையில் இருப்பவர்களானாலும் சரி எந்த காரியத்தை செய்பவர்களானாலும் சரி அவர்கள் சொல்ல முடியாது இது நிச்சயமானது சந்தேகத்திற்கிடமில்லாதது இது எந்தவித சந்தேகத்திற்கும் இடையில்லாது சென்று சொல்ல முடியாது அல்லாஹ் என்னென்ன சொல்லி இருக்கிறானோ குரானிலே குரானிலே நீங்கள் என்னென்ன பார்க்கிறீர்களோ அத்தனையுமே சந்தேகத்திற்கிடமில்லாதது குரானிலே என்ன இருக்கிறது வாழ்க்கையினுடைய அத்தனை நெறிகளும் இருக்கிறது கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் குரானிலே இருக்கிறது வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் குரானிலே இருக்கிறது விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் குரானிலே இருக்கிறது என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய போகிறோமோ அத்தனையினுடைய அடிப்படை பீடிகைகளும் குரானிலே இருக்கிறது விலாவரியாக இல்லை என்று சொல்லலாம் விரிவாக இல்லை என்று சொல்லலாம் விரிவாக சொல்லுவதானால் இந்த முப்பது ஜுசு போதாது முன்னூறு ஜுசு தேவைப்படும் அப்படி இல்லை அதனுடைய அடிப்படை குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காரியத்தையும் குரானிலே சொல்லப்படாமல் இல்லை சகோதரர்களை உதாரணமாக உலகத்திலே விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பது எல்லோருமே சொல்லுகிற விஷயம்தான் யார் சொல்லுவார்கள் உலகத்திலே விபச்சாரம் இருக்க வேண்டும் என்று விபச்சாரம் என்பது தவறானது என்று சொல்லாதவர்கள் யாருமே கிடையாது எல்லா நாட்டிலும் விபச்சாரத்தை தவறு என்றுதான் சொல்லப்படுகிறது ஆனால் விபச்சாரத்திற்கு காலத்திற்கேற்ப அர்த்தம் வைத்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் நிர்பந்தமாக அதை செய்யப்பட்டால் அதற்கு பெயர் விபச்சாரம் இஷ்டப்பட்டு ஆணும் பெண்ணும் செய்து கொண்டால் விபச்சாரம் இல்லை என்று மேலை நாடுகளிலே சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லட்டும் எப்படியோ இதே போல இங்கே லைசன்ஸ் கொடுத்து அது ரெட் லைட் ஏரியா என்று வைத்திருப்பார்கள் அங்கே லைசன்ஸ் கொடுத்து விட்டால் அது விபச்சாரம் இல்லை என்று அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டால் அது அவர்களுடைய இஷ்டம் ஆனால் விபச்சாரம் கெட்டது விபச்சாரத்தை தடுக்க விரும்புகிறவருக்கு அல்லாஹால என்ன சொல்லுகிறான் وقل للمؤمنات أن يغضن من أبصارهن ويحفظن فروجهن விபச்சாரத்தை யாரெல்லாம் தடுக்க விரும்புகிறீர்களோ எங்கே இருந்து தடுக்க ஆரம்பிக்க வேண்டும் தெரியுமா பார்வையிலிருந்து தடுக்க வேண்டும் விபச்சாரம் உலகத்திலே ஒ- ஒழிய வேண்டுமானால் விபச்சாரம் உலகத்திலே இல்லாமல் போக வேண்டுமானால் விபச்சாரம் உலகத்திலிருந்து அற்றுப் போக வேண்டுமானால் விபச்சாரம் உலகத்திலிருந்து இல்லாமலாகிவிட வேண்டுமானால் உலகத்தாரே காது திறந்து கேட்டுக் கொள்ளுங்கள் நான் சொல்லவில்லை நம்மை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இறைவன் சொல்லுகிறான் கொல்லில் நீங்கள் உங்களுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விபச்சாரத்துக்கு விதை கண்ணிலே போடப்படுகிறது மரம் முளைக்காமல் இருக்க வேண்டும் இங்கே கெட்ட மரம் இருக்கக்கூடாது முள் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அந்த கெட்ட மரம் முளைக்கும் போதே கிள்ளிவிட வேண்டும் இதே போல விபச்சாரத்தினுடைய வித்து பார்வைதான் பார்வைக்கு எந்தவித திரையும் போடப்படுவதில்லை பார்ப்பதற்கு திரைகள் போடப்படுகிறது பார்ப்பதற்கு திரைகள் போடப்படுகிறது அந்த திரையை பார்க்கிறார்கள் பார்வைக்கு திரை போட வேண்டும் இஸ்லாம் எந்த அளவு சொல்லுகிறது என்று சொன்னால் பெண்களும் ஆண்களையும் பார்க்கக்கூடாது ஆண்கள் பெண்களையும் பார்க்கக்கூடாது யார் யாரை பார்க்கலாமோ அவர்களைத்தான் பார்க்கலாம் சகோதரர்களை பார்த்தால் என்ன சகோதரர்களை இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவதை விட பார்க்க கூடாது என்று அண்ணா சொல்லுகிறான் பார்க்க கூடாது அவ்வளவுதான் பார்த்தால் என்ன என்ற கேள்வி தேவையே இல்லை சில பேர் சொல்லுகிறார்கள் நோன்பு வைப்பதனால இன்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கிறது மருத்துவ ரீதியாக நான் சொல்லுகிறேன் மருத்துவ ரீதியான பிரயோஜனம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நோன்பு வைத்துத்தான் தீர வேண்டும் தொழுவதாலே அறுபத்தி நாலு உடற்பயிற்சி ஏற்படுகிறது தொழுவதாலே அறுபத்தி நாலு உடற்பயிற்சி அறுபத்தி நாலுல ஒன்று தலையை கீழே வைத்து காலை மேலே தூக்கி வைப்பது அது ஒரு உடற்பயிற்சி இப்ப நம்மள தலையை கீழே வச்ச காலம் மேல தூக்கி நிக்கிறதுங்கிறது இல்லை ஆனால் அதற்கு பதிலாக சஜிதாவிலே இருக்கிறோமே அதிலேயே தலையை கீழே வைத்து காலை மேலே தூக்கி நின்றால் என்ன ரத்த ஓட்டம் கிடைக்குமோ அது கிடைத்து விடுகிறது ஆகையினாலே தொழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி இல்லாவிட்டால் தொழுகை விட்டு விடுவோமா இல்லை சகோதரர்களே அல்லாஹனுடைய உத்தரவு அவ்வளவுதான் முதலில் நாம் இதை கணித்துக் கொள்ள வேண்டும் மருத்துவ ரீதியான பிரயோஜனங்களும் கிடைக்கும் அது வேறு விஷயம் ஆனால் அது கிடைக்கிறதோ இல்லையோ அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் எனவே செய்ய வேண்டும் ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது கூடாது பெண்கள் ஆண்களை பார்க்கக்கூடாது கூடாது யார் எந்த எந்த பெண்ணை எந்த ஆண் பார்க்கலாம் எந்த ஆணை எந்த பெண் பார்க்கலாம் மகரம் என்ற பெயரிலே மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பார்க்கலாம் உதாரணமாக மருமகள் வீட்டுக்கு வந்தால் மாமனாரை பார்க்கலாம் புதிதாகத்தான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தோம் மகனுக்கு நமக்கு ஏற்கனவே சம்பந்தம் இல்லை வேறு ஊரிலே போய் இங்கிருந்து தஞ்சாவூரில் இருந்து திருநெல்வேலியிலே போய் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்தோம் என்னுடைய மகனுக்கு நான் கல்யாணம் செய்தேன் அந்த பெண்ணோடு எனக்கு எந்த முன் முன் சொந்தம் கிடையாது ஆனால் கூட என்னுடைய மருமகள் ஆகிவிட்ட காரணத்தினாலே நான் பார்க்கலாம் மார்க்கம் அனுமதிக்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள் என்னுடைய வீட்டிலேயே வளர்கிறார் என்னுடைய சிறிய தந்தை தகப்பனாருடைய சகோதரர் அல்லது தாயாருடைய சகோதரி தாயாருடைய சகோதரி உடைய மகள் தாயாரின் சகோதரி மகள் தகப்பனாரின் சகோதரர் மகள் இந்த இருவரும் நம்முடைய வீட்டிலே வந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பருவம் எய்திய பிறகு நீங்கள் உங்களுடைய சிறிய தந்தையினுடைய மகளை பார்க்க கூடாது எங்கோ இருந்து கல்யாணம் செய்து கொண்டு வந்த மருமகளை பார்க்கலாம் அல்ல அனுமதிக்கிறான் ஆனால் உங்களுடைய வீட்டிலேயே வளர்ந்த உங்களுடைய சிறிய தந்தையினுடைய மகளை சின்னம்மாவினுடைய மகளை நீங்கள் பார்க்கக்கூடாது நான் பார்க்கக்கூடாது ஏன் என்று கேட்கிற அதிகாரத்தை அல்ல எனக்கும் உங்களுக்கும் தரவில்லை கூடாது என்றால் கூடாது செய்ய வேண்டியதை செய் அல்லாஹ் அறிந்தவன் அவன் அலீம் அவன் ஹபீர் அவன் மகானுக்கு உள்ளவன் எனவே அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும் எனவே பெண்கள் குறிப்பாக இந்த காலத்திலே மிக அத்தியாவசியமாக இங்கே அல் முபீன் என்ற பெண்கள் மதரசா நடக்கிறது என்ற விஷயம் இதிலே பெண்கள் ஆலிமா பட்டம் பெறுகிறார்கள் அவர்கள் மார்க்க கல்வியை புரிந்து கொள்கிறார்கள் என்பது உண்மையிலே மிகவும் வரவேற்கத்தக்கதும் பாராட்டத்தக்கதுமாகும் மார்க்கத்தினுடைய கல்வி அவர்களுக்கு தேவை தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் தங்களை மறைத்துக் கொள்வது மட்டுமல்ல அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது ஒரு தடவை இரண்டு ஒரு ஒரு கண்டறியாத ஒரு சகாபி வீட்டிற்கு வந்தார்கள் ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்களும் அநேகமா ஹதரத் அப்சா அல்லது வேறொருவர் இரண்டு பேரும் ரசூருல்லாவுடைய மனைமார்கள் வீட்டிலே இருந்தார்கள் அவன் அந்த சஹாபி வந்த உடனே கண் தெரியாத அந்த சஹாபி வந்த உடனே ரசூருல்லாய் சல்லா சலம் சொன்னார்கள் தன்னுடைய இரண்டு மனைவியரையும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து கொள்ளுங்கள் என்று அப்பொழுது அந்த மனைவியர்கள் சொன்னார்கள் வருகிற சஹாபி கண் தெரியாதவர் தானே பார்வை இல்லாதவர் தானே தாய்மார்களை கொஞ்சம் கேளுங்கள் வருகிற சகாபி பார்வை இல்லாதவர் தானே பார்த்தார் அதனால் அவர் எங்களை பார்க்க மாட்டார் தானே அதனால் நாங்கள் இருந்தால் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு ரசூருல்லா சுட சுட பதில் சொன்னார்கள் அப்ப அந்துமா அம்யாவானி நீங்கள் இரண்டு பேரும் குருடர்களா அப்ப அந்துமா அம்யாவானி நீங்கள் இரண்டு பேரும் குருடர்களா நீங்கள் அவரை பார்க்க மாட்டீர்களா அவர் உங்களை பார்க்க மாட்டார் நீங்கள் அவரை பார்க்க மாட்டீர்களா நீங்களும் அவரை பார்க்கக்கூடாது எப்படி அவர் உங்களை பார்க்கக்கூடாதோ அதே போல நீங்களும் அவரை பார்க்கக்கூடாது அவசியத்திற்கு கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது ஜட்ஜுக்கு முன்னாலே சாட்சி சொல்ல வேண்டியது அந்த இடத்திலே சொல்லலாம் அது வேறு விஷயம் ஆனா சோதர்களே நாம் மார்க்கத்தை நம்முடைய இஷ்டப்படி வளைத்து வைத்திருக்கிறோம் நாம் அல்லாஹுவிற்கு வணங்கி அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதே நேரத்திலே நம்முடைய மனதையும் வணங்குகிறோம் நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அதை வணங்குவோம் இரண்டா இரண்டாவதாக மூன்றாவதாக நம்முடைய பழக்க வழக்கம் என்று என்ன இருக்கிறதோ அதற்கும் அடிபணிவோம் நாம் அல்லாவுக்கு மட்டும் அடிபணிகிறதில்லை அல்லாவுடைய அடிமையும் கூட மனசுக்கு அடிமையும் கூட மணித்தகத இலாஹோ ஹவா அபராயத்த மணித்தகத இலாஹோ ஹவா யார் தங்களுடைய மனோ இச்சையை தங்களுடைய அல்லாவாக ஆக்கிக் கொண்டார்கள் மனோ இச்சையை அல்லாவாக ஆக்கிக் கொண்டார்கள் மனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி நடக்கிறார்கள் இன்று நாம் சொல்லுவோம் பழக்க வழக்கம் அப்படித்தானே இருக்கிறது வீட்டுல என்ன நடக்கிறதோ இது நாங்க பார்க்கிற பழக்கம் இந்த பெண்ணை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆகையினால பார்ப்போம் இந்த பெண்ணை பார்ப்பதில்லை ஆகையினால பார்க்க மாட்டோம் மார்க்கம் அனுமதித்தாலும் சரி அனுமதிக்காவிட்டாலும் சரி எங்களுடைய பழக்கம் மார்க்கம் அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் எங்களுடைய பழக்கம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய பழக்கத்திற்குத்தான் அவர்கள் அடிமையை தவிர அவர்களுடைய வழக்கத்திற்குத்தான் அவர்கள் அடிமையை தவிர அவர்கள் தங்களுடைய அல்லாஹுவால் என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ அல்லாஹனுடைய உத்தரவு என்னவோ அல்லாஹனுடைய ஆணை என்னவோ அதற்கு அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் என்று நினைப்பதில்லை எனவே குரானிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ ரசூல்லாய் சல்லா அலைஹி என்ன சொல்லி இருக்கிறார்களோ இந்த சட்டங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக ஒரு மதரசா இருப்பதும் அந்த மதரசாவிலே பெண்கள் கல்வி பயில்வதும் அந்த கல்வியின் மூலமாக தாய்மார்கள் விசேஷமாக தாய்மார்கள் விசேஷ விசேஷமாக அதீஸ் ஷெரீஃபிலே வருகிறது நான் பெண்களை பற்றி மிகவும் எச்சரிக்கிறேன் பெண்களுடைய விஷயத்தில் வத்தக்குள்ள வத்தக்குன் நிசா நீங்கள் பெண்களை மிகவும் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் உலகத்தை மிகவும் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் பெண்களுடைய விஷயத்திலே ரசூல்லா மிகவும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் பெண்களையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே பெண்கள் குறிப்பாக அல்லாஹுவை மிகவும் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு விஷயத்தை பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு நுணுக்கமாக அவர்களுடைய அறிவு இருந்தது அவர்களுடைய புத்தி வீச்சனியம் எப்படி இருந்தது என்று பாருங்கள் ஒரு தடவை ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்கு வந்தவர்கள் வீட்டுக்குள்ளே நுழையவில்லை வாசலிலேயே நின்று கொண்டார்கள் வாசலில் நின்றவுடனே ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அனுகா அவர்களுடைய வீடு உள்ளே வரவில்லை இன்று உள்ளே வரவில்லை என்றால் என்ன நடக்கும் உள்ளே வரவில்லை என்றால் என்ன நடக்கும் சாதாரணமாக வீடுகளிலே சாதாரணமான வீடுகளிலே கணவர்கள் தங்களுடைய ஆரம்ப காலத்திலே மனைவியர்களுக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிற காரணத்தினாலே இதே போல பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினாலே பெண்களுடைய ஆதிக்கம் வீட்டிலே ஓங்கி இருக்கும் என்ற நிலை சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம் அதனாலே வீட்டுக்குள்ளே வராவிட்டால் சரி எங்கே போக வேண்டுமோ அங்கே போய்க் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் சொல்லலாம் அப்படியும் நடக்கலாம் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவதுண்டு முல்லா நசுருத்தீன் என்று ஒருவர் இருந்தார் அவர் கட்டிலேயே படுத்திருந்தார் படுத்திருக்கும் போது ஏதோ சிந்தனை செய்து கொண்டே அப்படியே புரண்டு படுத்தவர் கட்டிலிருந்து கீழே விழுந்து விட்டார் அந்த காலத்தில் கட்டில் உயரமாக இருக்கும் மேலே இருந்து கீழே விழுந்த உடனே பெரிய சப்தம் கேட்டது அவருடைய மனைவி வெளியே உட்கார்ந்து பாத்திரம் தேய்த்துக் கொண்டிருந்தார் வெளியே சத்தம் கொடுத்தார் என்னங்க சத்தம் கேட்டுச்சின் திரும்பி பார்க்காமையே இப்ப இவர் பயம் இவருக்கு மனசுக்குள்ள பயம் விழுந்துட்டேன்னு சொன்னா அந்த அம்மா என்ன சொல்லுமோண்டு அதனால சொன்னாரு ஜுப்பா கீழே விழுந்துருச்சு அந்த அம்மா அங்கிருந்தே சத்தம் கொடுத்தாங்க ஜுப்பா கீழே விழுந்தா இவ்வளவு பெரிய சத்தம் கேட்குமான் அவர் சொன்னாரு ஜுப்பாவுக்குள்ள நான் இருந்தேன் சகோதரர் உண்மையை சொல்லுவதற்கு கூட யோசித்து சொல்ல வேண்டியது இருக்கிறது அப்படியும் சில குடும்ப நிலைகள் ஆகிவிடும் ஆனால் இங்கே பாருங்கள் அதற்கு தாய் ரதி தலானா ரசூருல்லா வீட்டுக்குள்ளே வரவில்லை என்று சொன்ன உடனே என்ன தவறு செய்தேன் என்று கூட கேட்கவில்லை முதலிலே அவர்கள் கேட்ட கேள்வி முதலிலே அவர்கள் சொன்னது இன்னி தூத்துயிரல்லாகி வர வரசூலிகி இன்னி தூத்துயிரல்லாகி வர வரசூலிகி நான் அல்லாஹ் ரசூலிடத்திலே அல்லாஹவிடத்திலே தௌபா செய்கிறேன் தங்களிடத்திலே பாவ பாவத்தை பாவத்தை மன்னிக்கும்படி கொள்கிறேன் குற்றத்தை மன்னிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் என்ன தவறு என்றே தெரியவில்லை தவறு என்ன என்று தெரியாததற்கு முன்பே சொன்னார்கள் நான் அல்லாஹ்விடத்திலே தௌவா செய்கிறேன் தங்களிடத்திலே என்னுடைய குற்றத்தை மன்னிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் இதை சொல்லிவிட்டு பிறகு சொன்னார்கள் மாதாதிரப்து நான் என்ன தவறு செய்தேன் சொல்லுங்கள் என்று சொன்னார் ரசூருல்லாய் சல்லா அரசு கேட்டார்கள் மாஹாதி இது என்ன தலையணை என்று கேட்டார்கள் ஒரு தலையணை வாங்கி வைத்திருந்தார் அந்த தலையணையிலே படங்கள் உருவப்படங்கள் போடப்பட்டிருந்தது உயிருள்ள பொருள்களுடைய உருவப்படங்கள் இது சொன்னார்கள் நாயகமே லிட்ட தாங்கள் சாய்ந்து உட்கார்ந்து கொள்வதற்காக நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி சொன்னார்கள் இந்த உருவப்படங்கள் போடுவர்களை கியாமத்தில் அல்லாஹுத்தாலா இந்த உருவங்களுக்கு உயிர் கொடுக்கும்படி சொல்லுவான் அப்படி உயிர் கொடுக்காவிட்டால் அவர்களை அதாவது செய்வான் அல்லாஹுத்தாலா எந்த வீடுகளிலே உருவப்படங்கள் இருக்கிறதோ போட்டோக்கள் இருக்கிறதோ லா ததுகுலுல் மலாயிகத்து மலக்கள் அங்கே நுழைவதில்லை ரஹமத்துடைய மலக்கள் நுழைவதில்லை என்று சொன்னார்கள் எனவே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்களோ அதை அப்படியே நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஹஜரத் ஆயிஷா முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் தாய்மார்களே வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்திலும் இதே போல குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே இன்று மிகவும் பொடுபோக்கும் அதிலே அக்கறையின்மையும் காட்டப்படுகிறது குழந்தைகளுக்கு உலகத்தினுடைய ஆசை ஊட்டப்படுகிறது சிறு பிராயத்திலே நாம் எதை உண்டாக்குவோமோ அவர்களுடைய மனதிலே உலக ஆசை உண்டாக்குவோமே ஆனால் அவர்கள் பெரியவர்களானதற்கு பிறகு அந்த உலக ஆசையோடு தான் வளருவார்கள் குழந்தைகளிலே தாய்மார்களே அவர்கள் உங்களை சொல் கேட்டு நடப்பவர்களாக நீங்கள் ஆக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹருடைய சொல் கேட்டு நடப்பவர்களாக அவர்களை நீங்கள் ஆக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகள் பெரியவர்களானதற்கு பிறகு உங்களுடைய சொல் அவர்கள் கேட்பதில்லை இன்று எத்தனையோ குடும்பங்களிலே பார்க்கலாம் தாய் தந்தையர்களை நிந்திப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் வாலிபர்கள் அவர்களுக்கு வயது வந்து விட்டது என்ற காரணத்தினாலே அவர்கள் சம்பாதிக்கிறவர்களாக ஆகிவிடுகிறார் என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு திருமணம் நடந்து அவர்களுக்கு ஒரு மனைவி வந்து விடுகிறார் என்ற காரணத்தினாலே அவர்கள் சேர்ந்து கொண்டு இந்த வயதான தாயையும் தந்தையையும் வயதான தாயையும் தந்தையும் நிந்திக்கிறார்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் அவர்களை ஒரு ஓரத்திலே தள்ளி வைத்து விடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு இருக்கிற வசதி அவர்களுக்கு கொடுப்பதில்லை அவர்களை எங்கோ ஒரு மூலையிலே தள்ளி வைத்து விடுகிறார்கள் குரானில் எல்லாம் முத்தாரா சொல்லி இருக்கிறான் நீங்கள் தாயோ தந்தையோ வயது முதிர்ந்த நிலையிலே பெற்றுக் கொள்வீர்களே ஆனால் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் விரிவாக அல்லாஹுத்தாலா குரானில் சொல்லி இருக்கிறான் விரிவாக அல்லா சொல்லி இருக்கிறான் ஆனால் குழந்தைகளை நாம் அல்லாஹுடைய சொல் கேட்பவர்களாக நடாத்தி பழகவில்லை என்ற காரணத்தினாலே அவர்களை அப்படி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கவில்லை என்ற காரணத்தினாலே நாளை அவர்கள் அல்லாஹுவை பயப்பதில்லை எனவே உங்களையும் அவர்கள் சொல்படி நடத்துவதில்லை இன்னும் சொல்ல போனால் பெரியவர்களான நாம் அல்லாஹுடைய சொல்படி நடப்பதில்லை பிறகு நம்முடைய குழந்தைகள் எங்கிருந்து அல்லாவுடைய சொல்படி நடக்கும் பிறகு நம்முடைய குழந்தைகள் எங்கே நம்முடைய சொல்படி நடக்கும் ஒரு தகப்பனார் ஒரு தகப்பனாரும் தாயாரும் இருந்தார்கள் இந்த மகனும் மருமகனும் சேர்ந்து அவரை அவர்களை படுத்திய கொடுமை இவ்வளவு என்று சொல்ல முடியாது கடைசியாக அந்த தாயையும் தந்தையும் வீட்டை விட்டே விரட்டக்கூடிய நிலை உருவாகிவிட்டது அவர்கள் வீட்டை விட்டு போகிறார்கள் எங்கே போவார்களோ தெரியாது இப்பொழுது இந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய தகப்பனாரை தாயாரை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய இந்த நிலையிலே தகப்பனார் சொன்னாராம் மகனிடத்திலே மகனே நாங்கள் வெளியே போகப் போகிறோம் குளிர் மிக அதிகமாக இருக்கிறது ஆகையினால எங்களுக்கு போர்த்திக் கொள்வதற்கு ஒரு கம்பளி கொடு என்று கேட்டாராம் தகப்பனார் கேட்டார் உடனே மருமகளுக்கு இறக்கம் வந்து விட்டது மாமனார் மாமியார் வீட்டை விட்டு வெளியே போறாங்க போறதே போறாங்க ஒரு கம்பளி கொடுத்துருவேன் சொல்லி மருமகள் என்ன செய்தா தன்னுடைய மகன் ஒரு எட்டு வயசு பையன் இருந்தான் அந்த பையன் மருமகள் சொல்ல மருமகள் சொன்னது நீ போய் அங்க உள்ள ரூம்ல அந்த மேல ஒரு கம்பளி வைக்கப்பட்டிருக்கு அந்த கம்பளி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரு அது ஒரு பழைய கம்பளி தான் இந்த பையன் போனவன் சீக்கிரம் வரல கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கம்பளி கொண்டு வந்து கொடுத்தான் இப்ப இவர் எதிர்பார்த்து ரொம்ப நேரம் கேட்டார் ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தேன் தகப்பனார் கேட்டார் அப்ப அவன் சொன்னானா நான் கம்பளிய பாதி வெட்டி வச்சுட்டு பாதி கொண்டு வந்தேன் இந்த சின்ன பையன் சொன்னான் அப்ப இவர் கேட்டாரு ஏன் நான் பாதி வெட்டி வச்சேன்னு கேட்டார் சொன்னாரு நீங்க உங்க தாயாரை தகப்பனாரை வெளியேற்றும் போது பாதி கம்ப கொடுத்து கம்பளி கொடுத்து அனுப்புறீங்க இல்லையா அது போல நான் உங்க ரெண்டு பேரும் வெளியேற்றும் போது உங்களுக்கு கம்பளி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக பாதி வச்சிருக்கிறேன் சொன்னான் கமா ததீனு துதானு எப்படி நடக்கிறீர்களோ அப்படி நடத்தப்படுவீர்கள் என்பதே எந்த சந்தேகமும் இல்லை சகோதரர்களே நாம் அல்லாஹுடைய சொல் கேட்பதில்லை நம்முடைய குழந்தைகள் நிச்சயமாக நம்முடைய சொல் கேட்டு நடப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கில்லை தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது தந்தையினுடைய பொருத்தத்திலே அல்லாஹனுடைய பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளை நீங்கள் அப்படி வளர்த்தி இருக்க வேண்டும் குழந்தைகள் பிறந்தவுடன் பிறக்கும் போதே வயிற்றில் இருக்கும் போதே குழந்தைகளை பக்குவப்படுத்துவது எப்பொழுது சகோதரர்களை பெரியவர்களாக ஆனதற்கு பிறகல்ல வயிற்றில் இருக்கும் போதே நீங்கள் அதிகமாக குரான் சரி போதி இருப்பீர்களே ஆனால் அதிகமாக அல்லாஹை திக்ர் செய்திருப்பீர்களே ஆனால் அது மானசீகமாக அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே பதிகிறது அந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் போது அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போது அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லி பிஸ்மில்லா என்று சொல்லி ஊட்டி இருப்பீர்களே ஆனால் அந்த குழந்தை வளர்கிற ஒவ்வொரு காலத்திலும் பிஸ்மில்லா என்று சொல்லி வளரும் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிற காலத்திலே நீங்கள் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுத்திருப்பீர்களே ஆனால் அந்த குழந்தை மௌத்தாகுகிற காலத்திலே அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு மௌத்தாகும் நீங்கள் எப்படி வளர்த்தீர்களோ அப்படித்தான் அந்த குழந்தையில் இந்த உலகத்திலே வாலிபமாகுமே தவிர நீங்கள் இந்த குழந்தை எப்படி வளர்த்தீர்களோ அப்படித்தான் இந்த உலகத்திலே அந்த குழந்தை வளருமே தவிர நீங்கள் வளர்த்துவது ஒன்றாக இருக்க அந்த குழந்தை வாலிபம் அடைவது வேறொன்றாக இருக்க முடியாது யாரோ ஒருவர் சமீபத்திலே சொன்ன உதாரணம் எங்க கேட்டது ஞாபகம் ஒரு பையன் ஒரு தோட்டத்தில் பூந்து மாம்பழத்தை பறிச்சு பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு இருந்தானோ தோட்டத்துக்கார் வந்துட்டார் வந்து கேட்டார் பையனை எப்படி என் தோட்டத்துக்குள்ள போந்து நீ மாம்பழத்தை அதுவும் கூட கொண்டு வந்து பறிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் மாம்பழத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு எவ்வளவு சேட்டை இருக்கும் எங்க உங்க பாபா எங்கன்னு கேட்டேன் வாடா உங்க பாபாட்ட சொல்றேன் அவன் சொன்னா பாபா மேல இருக்கிறார் மரத்துக்கு மேலே பாபா தான் பழமே பறிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறார் பாபாவே இப்படி பழக்கினால் மகன் எப்படி பழகுவான் அம்மாவே இப்படி பழக்கினால் மகன் எப்படி பழுவான் அம்மா பஜிரு தொழுகுவதில்லை ஏழு மணிக்கு எழுந்தால் மகன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான் ஒன்பது மணிக்கு எந்திரிச்சா கூட நீங்க போங்கம்மா வேலையை பாருங்கம்மா தாய்மார்களை நீங்கள் தஹஜுக்கு எழுந்திருந்தால் மகன் ஃபஜ்ருக்கு எழுந்திருப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதெல்லாம் வேடிக்கையாக சொல்லவில்லை விளையாட்டாக சொல்லவில்லை முருவா உலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாவு சபா வயதாக இருக்கும் பொழுது குழந்தையை தொழுகச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் இது ரசூலுடைய உத்தரவு இல்லையா நான் ரசூலுக்கு வழிபடுகிறோம் என்று சொல்லுகிறோம் ரசூலின் மீது முகப்பத்து இருக்கிறது என்று சொல்லுகிறோம் ரசூலின் மீது உண்மையான அன்பு இருக்குமானால் ரசூலின் மீது பிரியம் இருக்குமானால் ரசூலுடைய வழியிலே நடக்க வேண்டும் அதுதான் அவர்கள் மீது பிரியம் இருப்பதற்கு அர்த்தம் எனக்கு ரசூலின் மீது பிரியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஒரு பையன் சொல்லுகிறான் எனக்கு தகப்பனார் மீது பிரியம் என்று நிறைய சொல்றான் ஆனா தகப்பனார் சொன்னார் மருந்து கடையில் போய் மருந்து வாங்கிட்டு வா மாட்டேன்னு சொல்லிட்டான் தண்ணி தாகம் எடுக்கிறது தண்ணி கொண்டு வா மாட்டேன்னு சொல்லிட்டான் கொஞ்சம் தூக்கம் வருது பாய் எடுத்துட்டு வா மாட்டேன்னு சொல்லிட்டான் இந்த பையனுக்கு தகப்பனார் மீது பிரியம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளலாமா இதே போல தாய்மார்களே சகோதரிகளே நண்பர்களே சகோதரர்களே ரசூலின் மீது முகப்பத்து இருக்கிறது என்று பேசிக்கொண்டு ரசூலுடைய வழியை விட்டு விட்டு எழப்போமையானால் நிச்சயமாக ரசூலின் மீது முகப்பத்து இருப்பதாக ரசூல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் மன ஹப்பனி இத்தபானி யார் என் மீது பிரியம் வைத்தார்களோ என்னை பின்பற்றி நடக்கிறார்கள் ரசூலின் மீது பிரியம் இருப்பதற்கு அர்த்தமே அவர்களை பின்பற்றி நடப்பதுதான் சகோதரர்கள் எனவே குரானுடைய வாழ்க்கை பெண்களிலும் வர வேண்டும் ஆண்களிலும் வர வேண்டும் இந்த உலகத்துடைய எந்த வஸ்துவை பார்த்தும் ஏமாந்து போகக்கூடாது இந்த உலகத்தினுடைய பணம் பதவி பட்டம் இந்த உலகத்தினுடைய இன்னும் பிற பொருள்கள் இதையெல்லாம் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது இவைகளெல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை அல்லாஹ் கொடுத்தால் லட்சம் என்ன கோடான கோடி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் லட்சம் என்ன கோடான கோடி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவைகளில் அவைகளை அவைகளுக்குள்ள மனதை பறிகொடுத்து விடாதீர்கள் அல்ல என்னையும் அப்படி ஆக்க வேண்டும் உங்களையும் அப்படி ஆக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹிற்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த உலகத்திலே யாரையும் குற்றம் சொல்ல தயாராக இல்லை யாராலும் நமக்கு சோதனை வருவதில்லை வரவில்லை யாராலும் நமக்கு கஷ்டம் வரவில்லை நமக்கு வந்திருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நம்மாலே வந்திருக்கிற சகோதரர்களே நம்மிலே ஐந்து நேர தொழுகையை விடுபவர்கள் எத்தனை பேர் ரசூலுடைய வழிக்கு மாறாக நடக்கிறவர்கள் எத்தனை பேர் ரசூலுல்லா பார்க்க கூடாது என்று சொன்னதை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் மனம் ஆசைப்படத்தான் செய்யும் மனதே அல்ல ஆசைப்படுகிற மாதிரி தான் படைத்திருக்கிறான் மனம் ஆசைப்படும் போது சொல்ல வேண்டும் மனம் ஆசைப்படுகிறது நீ ஆசைப்படுகிறாய் ஆனால் அல்ல வேண்டாம் என்று சொல்லி ஒரு பெரிய சேகரத்திலே கேட்டார்களாம் பெரிய ஷேர் பெரிய மகான் அவர் இடத்திலே கேட்டார்கள் மகானே உங்களுக்கு கேட்பதற்கு பிடித்தமானது எது என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் நல்ல பாட்டு நல்ல பாட்டு அதுவும் எது மேலதாளத்துடனே உள்ள பாட்டு என்று சொன்னார் உடனே இவர் கேட்டார் மேலதாளத்தோட தாங்களுக்கு பாட்டு கேட்க இஷ்டமானு கேட்டார் உங்களை பெரிய மகாண்ட நாங்க வச்சிருக்கிறோம் நீ எப்படி சொல்றீங்களே அவர் சொன்னார் அப்படி என்னுடைய மனம் விரும்புகிறது ஆனால் நான் கேட்பதில்லை அல்லாஹ் கூடாது என்று சொல்லி இருக்கிற காரணம் பிறகு கேட்டார்கள் உங்களுக்கு பார்க்க விருப்பமானது எது என்று அவர் சொன்னார் அழகான காட்சிகள் அழகான பெண்கள் அழகான பார்வை அவர் சொன்னார் மகானே தாங்களா இப்படி சொல்லுகிறீர்கள் அவர் சொன்னார் ஆனால் நான் பார்ப்பதில்லை ஏனென்றால் அல்லா கூடாது என்று சொல்லி இருக்கிறார் அதே போல பாவமான காரியங்களின் மீது பிரியம் வருவது இயற்கை அதை நம்முடைய ஈமானுடைய வலுவை கொண்டு தடுக்க வேண்டும் சகோதரர்களே சொல்ல வேண்டும் எது வந்தாலும் சரி சொல்ல வேண்டும் இது ரொம்ப அழகா இருக்குது பார்த்தரலாமே மனசுக்கு சொல்லணும் இதை விட எனக்கு அழகாக அல்லாஹு சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் இது ருசியாக இருக்கிறதே இதை அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றும் அப்பொழுது வணக்கம் சொல்ல வேண்டும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் கொஞ்சம் பொறுத்துக்கொள் அந்த ருசியை அனுபவிப்பதற்கெல்லாம் சொர்க்கம் வைத்திருக்கிறான் எதுவெல்லாம் இன்பமாக தெரிகிறதோ எதுவெல்லாம் ருசியாக தெரிகிறதோ எதுவெல்லாம் அழகாக தெரிகிறதோ எதுவெல்லாம் பிரியமாக தெரிகிறதோ தாய்மார்களே நகையை பார்த்தால் அப்படியே மனதை பறிகொடுத்து விடுகிறீர்கள் பட்டு புடவைகளை பார்த்தால் ஈமானையே இழந்து விடுவீர்களோ என்று சொன்னால் கோபப்படுவீர்கள் ஆனால் எங்களுடைய ஊரில் அப்படி இருக்கிறார் அந்த பட்டுப்புடவையும் புடவையும் இழந்தால் அவர்களுக்கு ஈமானும் இஸ்லாமுமாக இருக்கிறது பட்டு புடவைக்கு ஈமான் என்று பெயர் நகைக்கு இஸ்லாம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய ஊரிலே இப்படி வாழ்வீர்களே ஆனால் இறுதி என்ன ஆகும் என்பதை சிந்தியுங்கள் தாய்மார்களே ஆசை வரும் வராது என்று சொல்லவில்லை வரும்போது சொல்ல வேண்டும் எனக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்னுடைய மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்திலே என்னென்ன நியமத்து வைத்திருக்கிறான் உலகத்தினுடைய எல்லா சோதனைகளும் நம்மாலே வருகிறது என்பதற்கு எத்தனை கஷ்டங்கள் வருகிறது என்பதற்கு குரானிலே உதாரணங்களை அல்லாஹால படிப்படியாக சொல்லி காண்பித்திருக்கிறான் நபிவார்களுடைய வரலாறுகளை சொல்லி காண்பித்திருக்கிறான் அந்த வரலாறு ஒரு புறம் இருக்க இந்த உலகத்திலே நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது இவைகளை பார்த்தெல்லாம் முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் அப்படி செய்து விட்டார்கள் இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் சகோதரர்களே யாருமே செய்யவில்லை நாம நமக்கு கஷ்டத்தை தேடிக்கொண்டோம் நாம் அல்லாஹிற்கு மாறாக நடக்கிறோம் எனவே அல்லாஹ் உலகத்தினுடைய பல சோதனைகளை நம் மீது திணித்திருக்கிறான் இந்த சோதனைகளை பார்த்து அல்லாஹுவின்பால் திரும்ப வேண்டுமே தவிர சோதனைகளை பார்த்து அல்லாஹுவை மறக்கக்கூடாது சோதனைகளை வரும்பொழுது சோதனைகள் வரும்பொழுது படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் நேற்று கூட ஒரு இடத்திலே சொன்னேன் நல்ல உதாரணம் யாவகம் இருக்கும் என்றைக்கும் மதுரசாமியினுடைய ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிதாபிலே இந்த உதாரணம் இருக்கிறது இந்த உதாரணமும் படிப்பனைக்காகத்தான் ஒரு ஒரு சிங்கம் ஒரு ஓனாய் ஒரு நரி இந்த மூன்றும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டையாட வேட்டையாட போச்சு ஒரு சிங்கம் ஒரு ஓனாய் ஒரு நரி இந்த மூணு சேர்ந்து வேட்டையாட போச்சு மூணும் பகலெல்லாம் வேட்டையாடி ஒரு மாடு ஒரு மான் ஒரு முயல் மூணு வேட்டையாடி கொண்டு வந்துச்சு ஒரு மாடு ஒரு மான் ஒரு முயல் சிங்கம் ஓனாய் நரி மூணு சேர்ந்து வேட்டையாடி ஒரு மாடு ஒரு மான் ஒரு முயல் மூணு கொண்டு வந்துச்சு மூணு செத்து கிடக்குது முன்னால இப்ப சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம் ஓனாய பார்த்து சொல்லுச்சு வேட்டையாடி கொண்டு வந்துட்டோம் அடே ஓனாய் நீ பங்கு வையின்னு சொல்லுச்சு ஓனாய் சொல்லுச்சா ராஜாவே நான் நியாயமா பங்கு வைக்கிறேன் தங்களுக்கு நல் ரொம்ப பசிக்கும் தங்களுடைய உடலும் பெருசு வயிறும் பெருசு பசியும் பெருசு ஆகையினால தங்களுக்கு இதுல இருந்த மூணுல பெருசா இருக்கிற மாடு தங்களுக்கு நான் நடுத்தரமான ஆகையினால மான் சாப்பிட்டுக்கிறேன் இந்த நரி சின்ன பெயர் அதனால இவனுக்கு இந்த முயல் கொடுத்துடலாம் இதை கேட்ட உடனே சிங்கத்துக்கு கோபம் வந்து ஓங்கி ஒரு அடி வச்சிச்சு ஓனாய் அந்த வச்ச அடியில ஓனாயினுடைய ஒரு கண்ணு வெளியே வந்துருச்சு கண்ணு வெளியே வந்தவுடன் ஓனாய் கத்திக்கொண்டே ஓடிவிட்டது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்த ராஜாவுடைய சிங்கத்தினுடைய கோபம் எல்லாம் அடங்கிச்சு நரி பக்கத்திலே உட்கார்ந்து இருந்துச்சு நரிகிட்ட சொல்லிச்சா நீ பங்கு வை நரி சொல்லிச்சா ராஜாவே உங்களுக்கு மத்தியானம் ரொம்ப பசிக்கும் மாடு சாப்பிட்டுக்குவீங்க ராத்திரிக்கு சுமாரா பசிக்கும் மான் சாப்பிட்டுக்குவீங்க காலையில நாஷ்டாவுக்கு முயல் சாப்பிட்டுக்குவீங்க பசி ஆடுறதுக்கு முயல் மதியானத்துக்கு மாடு இரவுக்கு மான் காலையில டிஃபனுக்கு மான் முயல் டேய் நீ என்னடா செய்வேன் ராஜாவே தாங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி ராஜாவே தாங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டோம் அடே ரொம்ப புத்திசாலியா இருக்கிறே உனக்கு இவ்வளவு அறிவு எங்கிருந்து வந்துச்சு அது சொல்லுச்சா அந்த ஓனாயோட ஒரு கண்ணு வெளியே வந்துச்சு இல்ல அதுல இருந்து வந்துச்சு இதே போல இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சோதனைகள் என்னென்ன இருக்கின்றனவோ இவைகளை பார்த்து முஸ்லிம்களாகிய நாம் படிப்பினை பெற்ற என்பால் திரும்ப வேண்டும் சகோதரர்களே அதே போல பேச்சுக்களில் ஆகுவது எதுவும் இல்லை நீதியாக நேர்மையாக ஒழுங்காக பயந்து நடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்ட வேண்டும் இரவானாலும் சரி பகலானாலும் சரி ஏமாற்றாத சமுதாயம் ஏமாற்றாத சமுதாயம் பித்தலாட்டம் செய்யாத சமுதாயம் கலப்படம் செய்யாத சமுதாயம் கடத்தல் செய்யாத சமுதாயம் ஊழல் செய்யாத சமுதாயம் லஞ்சம் வாங்காத சமுதாயம் அடுத்தவர்கள் சொத்து அபகரிக்காத சமுதாயம் அனாதைகள் சொத்து ஏமாற்றாத சமுதாயம் மசிலுடைய சொத்தை திங்காத சமுதாயம் மதரசாவுடைய சொத்தை திங்காத சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி காட்டக்கூடியவராக வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் சகோதரர்களே எதற்காக இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்னை இந்த சட்டையும் வேஷ்டியும் கவனுக்கு கூட ஆகாதே சகோதரர்களே ரூஹு போனதற்கு பிறகு எனக்கும் உங்களுக்கும் மையத் என்றுதான் பெயர் எனக்கு என்னுடைய பெயர் சொல்லி அழைக்கப்பட மாட்டாது உங்களுக்கு உங்களுடைய பெயர் சொல்லி அழைக்கப்பட மாட்டாது எனவே இருக்கிற காலத்திலே அல்லாஹுவை புரிந்து கொண்டு அல்லாஹுடைய வழியை புரிந்து கொண்டு அல்லாஹ் குரானை கொடுத்திருக்கிறான் குரான் சாதாரணமானதல்ல குரான் வானத்திலிருந்து அல்லாஹுத்தாரை இறக்கினான் குரான் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது இதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை குரானின்படி நடக்க வேண்டும் எந்தவித சந்தேகத்திற்கும் இல்லை குரான் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னதோ அதை செய்தே தீர வேண்டும் குரான் எதை விட வேண்டும் என்று சொன்னதோ அதை விட்டே தீர வேண்டும் அதற்கு மறுபரிசீலனை கிடையாது உதாரணமாக தொழுகை சாதாரண விஷயம் எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு தெரியாது தொழுக வேண்டும் என்று யாருக்கு தெரியாது சகோதரர்கள் தொழுக வேண்டும் என்று யாருக்கு தெரியாது பொய் சொல்லக்கூடாது என்று யாருக்கு தெரியாது ஆனால் பொய் சொல்லாதவர்கள் யார் ஏமாற்றக்கூடாது என்று யாருக்கு தெரியாது ஆனால் ஏமாற்றாதவர்கள் யார் இந்த காலத்தில் ஏமாற்றாமல் இருந்தாலே நம்மை பார்த்து ஒரு மாதிரியாக நினைக்கிறார்கள் ஏமாத்தினா தான் புத்திசாலி ஏமாத்தால் ஆள் இருக்கிறாரே அவரை புத்திசாலி நினைப்பதில்லை ஒரு ஹோட்டலிலே இருபது ரூபாய் கொடுத்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டு ரூபாய் பில்லு பார்த்துக்கிட்டு ஐம்பது ரூபாய் நினைச்சுக்கிட்டார் இருபது ரூபா கொடுத்தோம் பன்னிரெண்டு ரூபாய் பில்லு மீத எட்டு ரூபாய் அவர் தரணும் மீத எட்டு ரூபாய் தர்றதுக்கு பதிலாக அவர் ஐம்பது ரூபாய் என்று நினைத்துக் கொண்டு மீதம் முப்பத்தி எட்டு ரூபாய் தந்தார் மீதம் முப்பத்தி எட்டு ரூபாய் தந்தார் பன்னிரெண்டு ரூபாய் எடுத்துக்கிட்டு இருபது ரூபாய்க்கு அவர் தர வேண்டியது எட்டு ரூபாய் அவர் தந்தது ஐம்பது என்று நினைத்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு வேற கவனத்தில் முப்பத்தி எட்டு ரூபாய் தந்துட்டார் நாம கூட கவனிக்காம அந்த எட்டு கையில எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து வெளியே வந்ததுக்கு பின்னாலே இப்படி பார்த்தா முப்பத்தி எட்டு ரூபாய் இருந்துச்சு இப்ப நான் என்ன செய்தேன் இது என்ன எட்டு இருக்கு நான் இருபது தானே கொடுத்தேன் எனக்கு எட்டு தானே பாக்கி வரணும்னு திரும்ப உள்ள வந்து அவற்றை கேட்டேன் நான் சார் நான் இருபது ரூபா தானே கொடுத்தேன் இது என்ன எட்டு கொடுத்திருக்கிறீங்க இப்ப இவர் உடனே என்ன செய்யணும் ஓ சரிதான் நான் மறந்து கொடுத்தேன் இவர் என்ன செய்யறாரு என்ன மேல கீழே பாக்குறாரு ஒரு மாதிரியா என்ன பாக்குறாரு இந்த காலத்துல இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா கிடைச்சா வாங்கிட்டு போக வேண்டியதுதானே வெளியே போனதற்கு பிறகு திரும்ப ஏன் உள்ளே கொண்டு வருகிறார் சகோதரர்களே காலம் அப்படி இருக்கிறது ஏ அதாவது தானாக கிடைத்தால் அது தானாக வருமானால் நல்லவர்கள் கூட ஏமாந்து விடுவார்கள் இந்த உலகத்தினுடைய ருசி இருக்கிறதே ஒரு ஊரிலே ஒரு பெரிய அதாவது தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தாராம் அவர் சொன்னாரா அடுத்தவர்களுடைய உணவை சாப்பிடக்கூடாது என்று இப்படி அவர் சொல்லுவார் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனார் அவர் வீட்டில் நல்ல கோழி இறைச்சி சமையல் செய்யப்பட்டு இருந்துச்சு அவர் வீட்டில் கோழி இல்லை அப்ப அவர் மனைவி இடத்துல கேட்டார் எப்படி கோழி கிடைச்சிச்சு ஏது என்று கேட்டார் மனைவி சொன்னாங்களாம் மெதுவா கோழி வெளியிருந்து ஒரு கோழி உள்ள வந்துச்சு வீட்டுக்குள்ள அதை நான் பிடிச்சு அறுத்துட்டேன் உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நான் ஊருக்கெல்லாம் சொல்றேன் அடுத்தவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நீ எப்படி அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சா அறுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டார் ஆனா இவருக்கு கடுமையான பசி பிறகு சொன்னார் சரி ஆகட்டும் எப்படி ஆகட்டும் வந்து நீ எனக்கு அந்த சால்னா வேண்டாம் அந்த இறைச்சி வேண்டாம் நீ வெறும் சாப்பாடு கொண்டு வந்து வையின் அந்த அம்மா பயந்துகிட்டு வெறும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டாங்க சாலனா இல்லை ஆணம் இல்லை கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்ப இவர் வெறும் சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிட முடியுமா அவர் மெதுவா கேட்டாரு இங்க வா அந்த சால்னாவுக்கு மசாலா எல்லாம் யாருதுன்னு கேட்டார் உப்பு புளி எல்லாம் யாருது போட்டேன்னு கேட்டார் அதெல்லாம் நம்ம வீட்டு தாங்க என்ன அப்படின்னா வெறும் சால்னாவை கொண்டு வான்னு சொன்னார் சரி நம்ம போய் சாலனா ஊத்தி கொண்டு வந்தாங்க வேலைக்காரி கிட்ட சொன்னாங்க சாலனா கொண்டு போய் கொடுன்னு அந்த வேலைக்காரி தெரியாம ரெண்டு துண்டு இறைச்சியும் அதுல விழுந்துருச்சு அந்த சால்னா கொண்டு போய் போடும்போது தவறி ஒரு கறியும் உள்ள விழுந்துருச்சு அவருக்கு பிளேட்ல சாப்பிடும்போது உடனே இந்த வேலைக்காரம்மா பயந்து போய் அந்த இறைச்சி துண்டை எடுக்க போச்சு அப்போ ஒரு சால்னாவுடைய வாசம் அந்த இறைச்சியினுடைய வாசத்தை பார்த்தோன்னு சொன்னாரு தானா வந்தா விட்டுருந்தார் மனைவி அந்த பக்கத்துல சொன்னாங்களாம் கோழியும் தானாதான் வந்துச்சு அவர் சொன்னாராம் நீ முதல்ல இது சொல்லக்கூடாதா எதுக்காக சொல்ல வர சோதர்களே உலகத்தினுடைய நிலை நம்முடைய மனோநிலையை விவரிப்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் இதை ஞாபகம் வையுங்கள் எங்க எடுத்தாலும் இப்படித்தான் வரும் நமக்கு இது இப்படித்தானே அது அப்படித்தானே மார்க்கத்தை திருப்பவும் திருத்தவும் வளைக்கவும் முயற்சி செய்கிறவர்களை விட கொடுமையானவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இல்லை இதை யாபகத்திலே பதிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் தானா வந்தா விற்று முதல்ல கோபம் வந்துச்சு வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு பார்க்கும் அவர் நன்றாக வாழுகிறார் இவர் சௌக்கியமாக வாழுகிறார் இவர் சம்பாதித்து வாழுகிறார் இவர் லட்சாதிபதியாக வாழுகிறார் இவர் கோடீஸ்வரராக வாழுகிறார் நானும் அப்படி வாழ்ந்தால் என்ன எனவே எப்படியாவது கிடைக்கட்டுமே என்று நினைவு வரும் ஆனால் அந்த நினைவை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி குரானை நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக ஆக்கி வாழ வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சோதர்களே இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது ஷேக் சாதி அவர்கள் குலிஸ்தான் என்ற ஒரு பாரசி நூலிலே அருமையான பாஷை பாரசி பாரசீக மொழி இருக்கிறதே அருமையான மொழி ஆனால் இந்த காலத்திலே அதை கற்பவர்கள் யாரும் இல்லை கற்றுக் கொடுக்கிறவர்களும் குறைந்து கொண்டே போகிறார்கள் அந்த மொழியிலே அருமையான நூல் எழுதியிருக்கிறார்கள் குலிஸ்தான் சோலைவனம் என்று பெயர் அது அதிலே அவர்கள் ஒரு இடத்திலே சில கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காக எழுதியிருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு ஒரு பையன் இருந்தான் அவன் தினமும் ஆற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்து கொண்டிருந்தான் ஒரு பையன் தினமும் ஆற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் பையன் ஆற்றுக்கு போனான் தினமும் பையன் ஆற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் பையன் ஆற்றுக்கு போனான் ஆற்றிலே பெரும் தண்ணீர் வந்தது தண்ணீர் பையனை கொண்டு போய்விட்டது ஒரு வேட்டைக்காரன் தினமும் காட்டுக்கு போய் ஒரு வேட்டைக்காரன் தினமும் காட்டுக்கு போய் மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் காட்டுக்கு போனான் மிருகம் இவரை வேட்டையாடி கொண்டு போய் விட்டது இதே போல நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு நாள் வரும் இந்த உலகம் உங்களை தனக்குள்ளே வாங்கிக் கொள்ளும் அன்று ஏன் என்று கேட்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என்னவென்று பார்க்கவர்கள் இருக்க மாட்டார்கள் எப்படி போனீர்கள் என்று கேட்பவர்கள் இருக்க மாட்டார்கள் அழுவார்கள் துடிப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் தன்னந்தனியாக விட்டு விடுவார்கள் அன்று இந்த குரானும் இந்த குரானும் அல்லாஹனுடைய உத்தரவின்படி நாம் செய்த அமல்களும் தான் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை நம்முடைய மனதிலே வலுவாக இருத்து இருத்திக் கொண்டு எந்த காரியம் என்ன சொன்ன எது வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்னுடைய ரசூல் என்ன சொல்லி இருக்கிறார்கள் நான் அதன் பிரகாரம் நடக்க கடமைப்பட்டவன் என்று ஆண்கள் நினைக்க வேண்டும் நான் அதன் பிரகாரம் நடக்க நடக்க கடமைப்பட்ட பெண் என்று பெண்கள் நினைக்க வேண்டும் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் குரான் ஹதீஸு குப்ப ஆக்கிக் கொள்ள வேண்டும் எந்த ஆசை வந்தாலும் சொல்ல வேண்டும் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு வலக்கும் ஃபீஹா தஷ்தஹி வலக்கும் ரஹீம் சொர்க்கம் இருக்கிறது நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் நாடியதெல்லாம் கிடைக்கும் அல்லாஹ் அங்கே சேகரித்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தாய்மார்களே நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நிச்சயமாக அது இருக்கத்தான் செய்கிறது எப்படி ஒன்றுமில்லாமையிலிருந்து நம்மை அல்லாஹ் படைத்தானோ நாம் என்னவாக இருந்தோம் நாம் என்னவாக இருந்தோம் நாம் ஒருவருக்கு ஐம்பது வயது என்றால் ஐம்பது வருடத்துக்கு முன்னே அவர் எங்கே இருந்தார் ஐம்பது வருடத்துக்கு முன்னே அவர் எங்கே இருந்தார் அல்ல உற்பத்தி செய்யவில்லையா இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க செய்யவில்லையா மனிதனை வளர்த்தவில்லையா எப்படியெல்லாம் அல்லா செய்கிறான் அற்புதமாக படைத்து அற்புதமாக வளர்த்தி காட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறானே அந்த அல்லாஹ் ஒரு நேரம் இந்த உலகத்திலிருந்து பிரித்து சென்று பிறகு நமக்கு நீண்ட நெடிய முடிவில்லாத சுகத்தை வைத்திருக்கிறான் அந்த சுகத்தை அடைந்து கொள்வதற்கு வழிகாட்டியாகத்தான் இந்த திருக்குறானை தந்திருக்கிறார் எனவே இந்த திருக்குறான் மாநாட்டிலே பதிமூணாவது இரண்டாவது மாநாடாக இருக்கிறது இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகள் தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் என்னுடைய உளமாற மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு இதற்காக யாரெல்லாம் என்னென்ன வகையிலே முயற்சி செய்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு மென்மேலும் ஆக்கமும் ஊக்கமும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான மறக்கத்தும் அவர்களுடைய தொழிலிலே எல்லா வகையான விருத்தியும் மறக்கத்தும் அபிவிருத்தியும் அவர்களுடைய வாழ்க்கையை இகலாசும் இன்னும் அவனுடைய பொருத்தத்தையும் தந்து ஈரலோகத்தினுடைய எல்லா பேர்களையும் அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் அழி அளித்தரல வேண்டும் என்று துவா செய்தவனாக உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அவருக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ தௌஃபீக்கும் தர வேண்டும் என்று துவா செய்தவனாக முடிக்கிறேன் தேனிலும் இனிமே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் இனிமை மிகுந்த இஸ்லாமிய பாடல்கள் திருக்குறான் ஹதீஸ் இஸ்லாமிய சொற்பொழிவுகள் சூடும் சுவையும் அறிந்த ஷஹீத் அல்காத் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இசைமுரசு ஹாஜி நாகூர் ஈயும் ஹனிபாவின் இனிமை மிகுந்த புதிய பழைய பாடல்கள் இஸ்லாமிய சரித்திரங்கள் இவை அத்துணையும் சிறந்த ஒளியமைப்புடன் நாளெல்லாம் கேட்க கேட்டு மகிழ மகிழ்ந்து ரசிக்க தரமான கேசட்டுகள் குறைந்த விலையில் வாங்கிட நீங்கள் நாட வேண்டிய இடம் Rasool news agency Rasool news agency Dastagir market உள்ளே இலக்கம் ஆறு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி இலக்கம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து